الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين அன்புக்குரியவர்களே நாம் இன்று தொடர்ச்சியாக ஹதீஸ் ஜிப்ரீலுடைய மூன்றாவது பாகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஹதீஸ் ஜிப்ரீலில் இரண்டாவது கேள்வியை பற்றி பார்த்தோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஈமானை பற்றி கூறுங்கள் என்று கேட்கப்பட்டது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் ஈமானுடைய ஆறு தூண்களை கூறினார் அதில் முதல் விஷயம் அல்லாஹ் அல்லாஹு தலா அவர்களை ஒளியால் படைத்தான் அவர்களும் அல்லாஹுடைய அடியார்கள் படைப்பினம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் அந்த பொறுப்பை அவர்கள் முழுமையாக செய்து கொண்டு வருகின்றார்கள் அதில் எந்த ஒரு தாமதமோ எந்த ஒரு குறையோ அவர்கள் செய்வதில்லை அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் ஜிப்ரீல் அலி சலாம் என்ற பெயர் ஒன்று ஜிப்ரீல் அலி சலாம்